அவையும் ஒவ்வொரு காலத்தில் தான் வரும் ஆகவே அந்தந்த காலத்திலே அந்த புண்ணியம் பலனாக வரும்போது இன்பம் என்ற பலனாக வரும் பாவம் பலனாக வரும்போது துன்பம் என்ற பலனாக வரும் புண்ணிய பாவங்களை சஞ்சீதம் என்று பார்த்தோம் அவை அவற்றால் தரப்படும் பலன்களாகிய இந்த துன்பங்களை பிராரத்தம் என்று வரும் இந்த பிராரதம் தான் தமிழிலே ஊழ் என்றும் விதி என்றும் பால் என்றும் இப்படி பல பேர்களாலே சொல்லப்படுகிறது எது இது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு எது விதிக்கப்பட்ட ஊழாக இருக்கின்றதோ அந்த ஊழ் தான் நமக்கு வந்து பொருந்தும் அந்த ஊழ்வினை பயன் தான் நமக்கு பொருந்தும் அதை மாற்றிக்கொள்ள முடியாது ஆனால் எந்த காலத்தில் எந்த மாதிரி ஊழ்வினை பயன் பொருந்தும் என்பது நமக்கு தெரியாது நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு நல்ல ஊழ்வினை பயன் பொருந்தும் அதற்கான அறிகுறிகள் தெரிகின்றன அதனாலேயே அது பொருந்தவும் செய்யலாம் அல்லது நாம ஒன்று எதிர்பார்க்கிறப்ப வேற மாதிரி நடக்கலாம் அவையார் பாடல்னு சொன்னேன் அல்லவா ஒன்று நினைக்க அது ஒழிஞ்சிட்டு ஒன்றாகும் அன்றி அது வரினும் வந்தேனும் நம்ம நினைச்சதையும் நினைச்ச மாதிரியும் நடக்கவும் செய்யலாம் வேற மாதிரியும் நடக்கலாம் ஆகவே இந்த புண்ணிய பாவங்கள் பயன் தரும் போது முன்னரே அறிகுறி காட்டி அவை பயன் தரலாம் அல்லது அறிகுறிகள் காட்டாமல் எதிர்பாரமாக வந்து அவை பயன்பெறலாம் அவை பயன்பெறும் போது நேரடியாக புத்திதத்திலிருந்து அப்படியே பயந்துருவதில்லை மற்ற அண்ணாக்கள் வழியாகவும் பஞ்சபூதங்கள் வழியாகவும் தெய்வத்தின் மூலமும் அவை பயன்பெறுகின்றன அதைத்தான் ஆதி ஆன்மீகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம் என்று கூறுகின்றோம் இப்படி மூன்று வழிகளிலே ஆன்மா ஆன்மாக்களுக்கு வினைப்படங்கள் கொடுக்கின்றன என்று பார்த்தோம் ஆகவே சைவ சித்தாந்தம் சொல்கின்ற வினை கோட்பாடு செய்யப்படும் வினை உண்டு அந்த வினையை செய்கின்ற உயிர் உண்டு அந்த வினைக்கு பயன் உண்டு பயனை சேர்க்கின்ற இறைவன் உண்டு அதைத்தான் செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் சேர்ப்பான் மெய்வகையால் நான்காகவும் விதித்த பொருள் என்று செய்யப்படும் அதனையே பயனும் சொல்லும் ஆகவே நம்முடைய வாழ்வியலை எப்படி காட்டுகின்றார்கள் என்றால் உயிர்களெல்லாம் உடம்பெடுத்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே உண்மைக்கு ஈடான இன்ப துன்பங்களை மாறி மாறி அனுபவிக்கின்றோம் அந்த இன்ப துன்பங்களை அனுபவிக்கும் போது விருப்பு வெறுப்புகள் கொள்கின்றோம் அதன் மூலம் மேல்வினைகள் செய்யப்படுகின்றன அந்த மேல்வினைகளால் அந்த மேல்வினைகளின் பயனை அந்த மேல்வினை தான் ஆகாமியம் ராகத்தை தன்னத்தை அனுபவிக்கும் போது விருப்பு வெறுப்பு கொள்கின்றோம் அந்த விருப்பம் சார்பாக சில செயல்களை செய்கின்றோம் அது நல்ல செயலாக இருந்தால் நல்வினை தீய செயலாக தீவினை அது ஆகாமியமாகுது அந்த ஆகாமியம் சஞ்சீதமா பதியும் பதிஞ்சு அடுத்து ஒரு பெருமையை கொடுத்து அந்த வினைக்கேற்ற பெருமையை கொடுத்து அதெல்லாம் அதெல்லாம் அனுபவமா வரும் நிறைய வினைகள் சஞ்சீத வினைகள் நிறைய இருக்கின்றன அதுல குறிப்பிட்ட சஞ்சீத வினைகளுக்கு ஒரு பிறவி வேற சஞ்சீத வினைகளுக்கு வேற பிறவி அந்த முறையும் வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இதனால் வினையானது சங்கிலி தொடரோடு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது உயிராக அதற்கு மீள முடியாமல் ஏன்னா ஏற்கனவே உள்ள முன்னணிக்கு ஒரு பயனை அனுபவிக்கிறது அந்த பயனை அனுபவிக்கும் போது விருப்பு வெறுப்பு கொள்வதால் மேல் வினையாகிறது புதிய ஆகாமியம் ஆகிறது அந்த புதிய ஆகாமியமும் சஞ்சிதமாக பதிவு பதிவடையும் அது வரும் வரக்கூடிய ஒரு பிறவியை ஏற்படுத்தி அதுல இன்பதுன்ப பயனாக வரும் அந்த இன்பதுன்ப பயனை அனுபவிக்கும் போது அப்போ மறுபடியும் விருப்பு வெறுப்பு கொள்வோம் அப்பொழுது மேல்வினையாக இன்னொரு அகாமியம் அது சஞ்சிதமா பதியும் அது பிராரதமா வரும் இப்படி சங்கிலிக்கோட கூட இந்த வினை வந்த இருப்பதால்தான் பிறவியானது விடாமல் பெருங்கடலாக கடை காண முடியாதபடி பெருங்கடலாக இருக்கின்றது பிறவியானது பெருங்கடலாக இருப்பதற்கு காரணம் எழுகடல் மணலே அளவீடில் அதிகம் இறந்த பிறவி அவதாரம் அரணி பெருமான் சொன்ன மாதிரி இப்படி பிறவி நிறைய வருவதற்கு காரணம் புல்லாகி கூடாய் குழுவாய் மரமாகி காரணம் ஏன்னா புதிய இருக்கிறோம் அப்படி அதோறும் அனுபவிக்கிறோம் அதோறும் அனுபவிக்கின்றோம் கடந்தோறும் மேல்வினைகள் செய்து வருகின்றோம் அப்போ பெருமைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன இந்த முறையில் பிறந்து பிறந்து வரும் சிவபெருமான் அந்த வினையின் தன்மையை அறிந்து எந்த வினைக்கு எப்படி பயனூட்டினால் அந்த ஆன்மா பக்குவப்படுமோ அந்த மாதிரி பயனூட்டுவார் மற்றபடி வினைகளே என்ன செய்ய மாட்டா தாமே பயன்களை தரமாட்டா என்பது தெரிவித்தார் இதனை ஒரு சாரார் மறுக்கின்றார்கள் உலக ஆயுதம் என்னவென்றால் இன்ப துன்பங்கள் இவற்றுக்கு காரணம் முன்வினைகளாகிய சஞ்சீதம் தான் சொல்றீங்க முன்வினைகளாகிய சஞ்சீதம் தான் புண்ணியம் பாவம்னு ரெண்டு வகைப்பட்டு புண்ணியம் இன்ப பயனாக வருகிறது பாவம் துன்ப பயனாக வருகிறது என்றெல்லாம் நீங்கள் சொல்கிறீர்கள் அப்படியெல்லாம் இல்லை துன்ப துன்பங்களுக்கு காரணம் நம்முடைய தான் இல்லை அப்படி எது காரணம்னா இன்ப துன்பங்கள் வருவது நமக்கு இயல்பு என்று சொல்கிறார் உலக வாழ்க்கைனா இன்ப துன்பங்கள்லாம் வரதாயா செய்யும் ராத்திரி பகலும் மாறி மாறி வரும் அப்படிவாங்க இன்ப துன்பம் வந்த இரவு வந்த விடியாமல் என்றுதான் சொல்வார்கள் இரவு பகல் மாறி மாறி வருவது இயல்பு அது போல இன்ப துன்பம் மாறி மாறி வருவது இயல்பு இதற்கு முன்னிலையும் ஒன்று காரணம் அந்த முன்னிலையின் பலனை கொடுக்க இறைவன் இருக்கிறான்னு சொல்லி நாமும் சொல்லி பயன்படுறேன் இன்ப துன்பங்கள் எல்லாம் நமக்கு இயல்பு என்று உலகாயினர்கள் சொல்கிறார் இதற்கு நாம் என்ன பதில் கூறுவது என்ற அருமையாக அண்ணன் சொல்வர்கள் பதில் கூறுகிறார் அதாவது இதை நாம ஒரு செய்தியோடு ஒப்பிட்டு பார்க்கணும் நேற்று உலக தோற்றம் பற்றி பார்த்தோம் அதன் மூலம் மாயாமலத்தை பற்றி பார்த்தோம் உலகம் போன்றே இருந்து அறியக்கூடியது நம்ம பார்த்தோம் அப்போ உலகாயுத இதே உலகாயுதம் வந்து தோன்றியிருந்து அழியாதுன்னு சொன்னவங்க அவங்க ஒரு வகை அது அதை விட கொஞ்சம் அது தோன்றியிருந்து அழிஞ்சா அதுக்காக தோற்றுவிக்கிறது ஒரு கடவுள் தேவையில்லை தோன்றுவதும் அழிவதும் உலகத்துக்கு இயல்புன்னாங்க அதே மாதிரி இப்போ உலகாயில இன்பமும் துன்பமும் வருவது நமக்கு இயல்புன்னு சொல்றாங்க அப்ப தோன்றுவதும் அனைவரும் உலகத்துக்கு இயல்புன்னு சொல்லும் போது நாம அதை எப்படி மறக்கும் அதே மாதிரிதான் இயல்பு தோன்றுவதும் அனைவரும் உலகத்துக்கு இயல்புன்னா அதை எப்படி மறக்கும் இயல்புன்னா அது ஒரே தன்மையில் இருப்பது பார்த்தோம் இல்லையா இயல்பு என்பது ஒரே தன்மையில் இருப்பது தோன்றுச்சுன்னா தோன்றதோட நிற்கணும் அழியக்கூடாது தோன்றவும் செய்யுது அழியவும் செய்யுதுன்னா அது மாறுபாடு இரு மாறுபட்ட நிலைகள் அந்த மாறுபாட்டை தான் என்ன பெயர் சொல்றோம் விகாரம் விகாரம் என்று சொல்கிறோம் இயல்பும் விகாரமும் வேறு வேறு ஆனவை எப்படி இயல்புன்னா ஒரே தன்மையில் இருந்து அது இயல்பு அந்த தன்மையில் மாறுபாடுகள் நடந்தால் அது விகாரம் விகாரத்தை போய் இயல்புன்னு சொன்னா எப்படி காலத்துடைய தன்மை வேறு இயல்பினுடைய நன்மை வேறு இயல்பு என்றால் ஒரே நன்மையில் இருக்கார் விகாரம் என்றால் மாற்றம் அடைந்துவது தோற்றம் அழிவு இதெல்லாம் மாறுபாடுகள் மாற்றம் அடைதல் அது மாதிரிதான் இங்க இன்பம் துன்பம் மாறுபட்ட இரு அனுபவங்கள் மாறுபட்ட அனுபவங்கள் நமக்கு மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன நம்ம பல விகாரங்களை மாறுபாடுகளை அடைகிறோம் இன்பம் என்றால் அது அதாவது இயல்பு இயல்பு என்றால் அது ஒரே தன்மையில் இருக்க வேண்டும் இன்பம் இன்பம் மட்டும் இருக்கணும் இன்பம் மட்டும் இருக்கணும் அப்படின்னு இன்பம் துன்பம் மாறி மாறி வருது அப்ப இது இயல்பு என்று சொல்வது பொருந்தாது இது விகார நிலையும் ஒன்னும் பெருசா ஒண்ணு காரணம் இல்லைங்க இப்ப தண்ணீர் இருக்கு ஆமா அதுல மழை சேர்ந்ததுன்னா மனம் வீசும் நீரை நெருப்பு கொதிக்க வச்சோம்னா அது சூடு சூடுபடும் ஆகவே நெருப்போடு சேர்ந்து தண்ணீர் சுடுவதும் மலரோடு சேர்ந்து மனம் வீசுவதும் தண்ணீருக்கு இயல்பு தானே அதே மாதிரி சில அனுபவங்கள் வருது இன்பம் அடைகிறான் சில அனுபவங்கள் வருது துன்பம் அடைகிறான் அவ்வளவுதாங்க விஷயம் அப்ப நீங்களே சொல்லிவிட்டீர்கள் இன்ப துன்பங்கள் இன்ப துன்பங்கள் இயல்புன்னு சொன்ன நீங்களே அவை இயல்பு அல்ல ஒரு காரணம் பற்றி என்று நீங்களே சொல்லிவிட்டீர்கள் நீர் வந்து மனைவதற்கு அதுல மலர் சேர்ந்தது காரணம் நீர் சுடுவதற்கு அதோட நெருப்பு சேர்ந்தது காரணம் சொல்லிட்டீங்களா அதே மாதிரி நமக்கு இன்பம் வருவதற்கும் ஒரு காரணம் இருக்கணும் துன்பம் வருவதற்கும் ஒரு காரணம் இருக்கணும் காரணம் இல்லாம இயல்பாக வரவில்லை அதைத்தான் சொல்றோம் இன்பம் வருவதற்கு காரணம் முன்னை நல்வினை புண்ணிய புண்ணியம் என்ற அந்த சஞ்சிதம் துன்பம் வருவதற்கு பாவம் என்ற அந்த சஞ்சிதம் ஆகவே அதை சொல்றோம் நீர் தானா மனம் வீசாது பூ சென்றாதான மனம் வீசும் தானா நீர் சுடாது நெருப்போடு சென்றதான சுடும் அது மாதிரி இன்பம் துன்பம் தானா வராது முன்னை நல்வழி இருந்தால் அது கேட்கவே வரும் என்று சொல்லி அவர்களை மறுத்து விட்டோம் ஆகவே இன்ப துன்பங்கள் இயல்பு என்று பேசினால் நாம் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது தெளிவாகிவிட்டோம் இயல்புனா ஒரே தன்மையில் இருக்கணும்னா இன்பம் துன்பம் மாறுபட்ட அனுபவம் ரெண்டு மாறுபட்ட அனுபவம் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கின்றன அதை போய் நீங்க இயல்புன்னு சொன்னா பொருந்தாது ஒரே தன்மையில தான் இங்கே சிறிதமாகும் அடுத்தவர்கள் வேறொரு கோணத்திலே நம்மை மறுக்கின்றார்கள் என்னவென்றால் இன்ப துன்பம் இயல்புன்னு சொன்னா அது தவறுதான் அதுக்காக இன்ப துன்பங்களுக்கு காரணம் முன்வினை என்று நீங்கள் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் ஏற்படும் சொன்னது வெப்பம் அதுக்காக இன்ப துன்பங்களுக்கு முன்வினை காரணம் அல்ல இன்ப துன்பங்களுக்கு காரணம் முயற்சியும் முயற்சி இல்லாமையும் தான் நல்லா முயற்சி செய்வோம் ஏன்னா இன்பம் அனுபவிச்சதுக்கு பொருட்செல்வம் வேணும் அந்த பொருட்செல்வம் வேணும்னா அதுக்கு நல்லா முயற்சி செய்யணும் முயற்சி செய்து சம்பாதிக்கணும் நல்லா முயற்சி செய்து படித்து உத்தியோகம் பெற்று சம்பாதிக்கிறவன் ஏன் பொருட்செல்வத்தை சம்பாதிச்சு நல்ல இன்பமாக வாழணும் முயற்சி செய்யாமல் சோமி கிடக்கிறவன் இரு நிதி ஈட்டி முயற்சி செய்யாமல் சுவாமி கிடப்பவன் பொருள் கஷ்ட வறுமையில கஷ்டப்பட்டு இருப்பான் ஆகவே இன்பத்துக்கு காரணம் நல்ல முயற்சி துன்பத்துக்கு காரணம் சுவாமி இவை தவிர வேற உண்மையை காரணம் என்று சொன்னால் முயற்சி இல்லாமலேயே ஒருவன் இன்பத்தை அடைய வேண்டும் அது காட்டுங்கள் நீங்கள் என்று கேட்கிறார் வேறு வினையருடைய இம்மையின் முயற்சி இன்றி எழுதிட வேண்டும் இங்கே உண்மைதான் காரணம் சொன்னா முயற்சி இல்லாமலே என்ன பண்ணணும் இன்பத்தை அடையும் உண்மை காரணமா முயற்சி காரணமா முயற்சி தான் காரணம் உண்மை என்பது கிடையாது என்று மறுக்கின்றார் அப்ப அருணந்தி சிவம் அவர்கள் இதனை மிகச் சாதுரியமாக மறுத்தவர்கள் அப்பா நீ சொல்ற நல்லா முயற்சி பண்றவன் பொருள் சம்பாதிக்கிறான் சரியா வாழ்றான் இன்பமா இருக்கான் சோம்பலா இருக்கிறவன் கஷ்டப்படுறான் இது பெரு வழக்கு பெரும்பாலும் இப்படித்தான் ஆனால் இதுதான் அப்படியே நடக்குது இப்படிதான் நடக்கிறது என்று சொல்ல முடியாது இதற்கு மாறாக விதிவிலக்குகளும் பொருட்செல்வம் வேண்டி நன்றாக முயற்சி செய்வான் முதலீடு போடுவான் ஆனால் அந்த முயற்சி செய்கின்ற அந்த செயல்பாடு அப்படியே அந்த முயற்சி வெற்றி கிடைந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு செல்வம் கிடைக்காமல் குறைவாகவே கிடைக்கலாம் நிறைய முயற்சி செய்து எதிர்பார்த்த அளவு வெற்றி அடையாம போய் ஒரு முயற்சியாக எடுத்துக்கவில்லை என்னையா பெரிய முயற்சி நான் ஒன்றும் செய்யலாம் என்னன்னா ஒப்பிடும்போது அந்த முயற்சி மிகவும் சிறியதாக இருக்கு ஆகவே பெரிய அளவில் முயற்சி செய்யாமல் ஏதோ கொஞ்சம் முயற்சி செய்து உயர்ந்த நிலையை அடைபவர்களும் இருக்கின்றார்கள் நிறைய முயற்சி செய்து வாழ்க்கையில் பெரிய அளவு வெற்றி ஒரு இருக்கின்றார்கள் சாதாரணமாக இருக்கின்றார்கள் குறைந்த அளவு முயற்சி செய்தே இல்லையா ஒரு முயற்சியும் செய்யலையா அப்படின்னு சொல்லத்தக்க அளவுல ஏதோ கொஞ்சம் முயற்சி செய்து பெரிய நிலையை எட்டியவர்களும் இருக்கிறார்கள் நீங்கள் சொல்வது போல் முயற்சியும் முயற்சி இல்லாமையும் தான் முழுமுதல் காரணம் இன்ப துன்பங்களுக்கு முழுமுதல் காரணம் முயற்சியும் முயற்சி இல்லாமல் சொன்னால் யாருடைய அனுபவத்தில் இது பிறழக்கூடாது இதில் பிறழ்ச்சி இருக்கக்கூடாது விதிவிலக்கா ஒரு கேஸ் கூட எடுக்கக்கூடாது எல்லா கேசத்திலையும் இது வந்து அப்ளை ஆகணும் ஆனா அதனுடைய பெரும்பாலும் பெருவழக்கு இதுதான் ஆனா இதற்கு விதிவிலக்கும் இருக்கின்றது இல்லையா ஆகையினாலே முயற்சியும் முயற்சி இல்லாமல் இல்லாமையும் மட்டும் காரணம் அல்ல அவை அவையும் காரணம் அவை இடைப்பட்ட காரணம் அவற்றுக்கெல்லாம் மேலான காரணமாக முன்வினை என்று உள்ளது அந்த முன்னை புண்ணியத்துக்கு ஈடாகத்தான் இன்பம் வரும் முன்னை பாவத்துக்கு ஈடாகத்தான் துன்பம் வரும் அப்போ முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சியின்மை இன்மை புகுந்திவிடும் முயற்சிக்கே முதன்மை கொடுத்து வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு முயற்சி திருவினை ஆக்கும் வினை என்பது அந்த பெயர் சொல்லா வச்சிருக்கு திரு என்பதை அடைமொழியாக கொண்டு திரு வினை அப்படி கொண்டு பண்ணக்கூடாது திரு என்பது பெயர் சொல் அதற்கு செல்வம்னு பொருள் நமக்கு தெரியும் திரு என்ற செல்வம் செல்வத்தை ஆக்கும்னு சொல்றார் செல்வத்தை என்பத செல்வத்தினை அப்படின்னு சொல்லலாம் தான் சாதாரண நம்ம பேச்சுள்ளது தான் ஏதோ ஏற்றுமதி போயிட்டு தான் நினைக்கிறோம் பேச்சுள்ளது தான் அதை அப்படின்னு சொல்றத அதனை அப்படின்னு சொல்லலாம் தான் அதைன்னு சொல்றாங்க அதனை அதைங்கிறதுக்கும் அதனை என்ன வித்தியாசம் ஒரு அன் இடையில புகுந்துக்குது அவ்வளவுதான் அன்கிற ஒரு சாரியை சொல்றதுக்கு என்ன நல்ல வசதியா இருக்கு அவ்வளவுதான் அதைன்னு சொல்றத அதனைன்னு சொல்றோம் அதே மாதிரிதான் இது திருவை அப்படின்னு சொல்ற சொல்லக்கூடியத திருவினை அப்படின்னு சொல்லிக்கிறார் செல்வத்தை அல்ல செல்வத்தினை சொல்றோம் அது மாதிரி திருவை அப்படிங்கிற திருவினை செல்வத்தினை அவ்வளவுதான் இருக்கும் வினைன்னு பெயர் சொல்லா கொண்டு திரு கூடாது திருதான் அந்த பெயர் சொல் செல்வம் ஐங்கிறது ரெண்டாவது உடுப்பு செல்வத்தை செல்வத்தினை திருவினை செல்வத்தினை ஆக்கும் எது ஆகுது முயற்சி தான் ஆக்குது முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சியின்மை முயற்சி செய்யாமல் இருக்கிற அந்த சோம்பல் தன்மை இன்மை புகுத்தி விடும் இன்மைனா என்ன பொருள் இன்மை வறுமை இன்மை ஊதியம் வறுமை ஊதிவிடும் ஆகவே வறுமைக்கு காரணம் முயற்சி இன்மை என்றும் திருவாகிய செல்வத்துக்கு காரணம் முயற்சி என்றும் தெரிந்த தெளிவாக வள்ளுவ பேரரசன் சொன்ன பிறகு நீங்கள் முயற்சி முக்கிய காரணம் இல்லை முன்னணிதான் முக்கிய காரணம் சொல்றீங்களே அப்போ முயற்சி திருவினையாக்கமும் திருவினையாக்கமும் வள்ளுவர் சொன்னதுல பயனில்லை போடும் என்று ஒரு சந்தேகத்தை வேண்டாது பார்வையாக சொல்கின்றார் அப்போ நம்ம வாழ்க்கையில இன்பம் அடையும் போது ஆகட்டும் துன்பம் அடையும் போது ஆகட்டும் அதுல முயற்சியின் பங்கும் உள்ளது முன்வினையின் பங்கும் உள்ளது முன்வினைக்கு ஏற்பதான் முயற்சி தோன்றும் அதுவும் வள்ளுவர் தான் சொல்லியிருக்கார் மதிய உணவு இடைவெளிக்கு சற்று முன்னர் சொன்னேன் இல்லையா ஆக்கம் தரக்கூடிய ஊழ் இருந்தால் இடையாத முயற்சி தோன்றும் எழுதிவிட்டிருப்பீங்க ஆகூடால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகூடால் தோன்றும் மடி அவ்வளவு நேரம் நான் நல்லா உண்டாக இருந்தேன் வெளிப்போட இருந்தேன் கொஞ்ச நேரம் எதையோ பத்தி நினைச்சேன் அந்த நேரம் பார்த்து யாரோ வந்து என் பொருளை எடுத்துட்டு போயிட்டாங்க இந்த கைப்பொருளை இழக்க வேண்டிய ஊழல் இருந்ததுனால நம்ம கவனம் வேற எதையோ செதறி இருக்கு அப்போ வள்ளுவர் முயற்சியை பத்தி மட்டும் சொல்லல ஆக்கம் தரக்கூடிய ஊழ் இழப்பை தரக்கூடிய ஊழ் என்று முன்வினை சார்ந்த ஊழலை பற்றியும் பேசுகின்றார் இது பொருளை பொருத்திக்கும் அதனாலதான் சொன்ன நம்ம வினைப்படங்களை அனுபவிப்பதில் முயற்சிக்கும் பங்கு உள்ளது முன்வினைக்கும் பங்கு உள்ளது அது ரெண்டையும் அழகா இணைத்து நமக்கு உபதேசித்து அருளியவர்கள் நம்முடைய சந்தான குரவர்மை சந்தான முதல் குரவர் மெய்கண்டாரின் அருமை சீடராகிய அருளந்தி சிவாச்சாரியார் ஆன்மீக உலகத்துல பலருக்கும் சந்தேகம் இருக்கு ஆனா அந்த சந்தேகம் தீரணும்னா சித்தியாக படிக்கிறது என்ன சந்தேகம் நாம் இந்த வாழ்க்கையிலே பெறக்கூடியவற்றை ஆறாக பகுத்து சொல்கின்றார் அப்படின்னு சொல்வார்கள் ஆறு ரெண்டு ரெண்டா மூணு சொல்றார் ஆறு எப்படி சொல்றாருன்னா ரெண்டு ரெண்டா மூணு சொல்றாரு ஏழு மூணு ஆறு முதல் ரெண்டு என்னன்னா செல்வம் வறுமை செல்வம் வறுமை அடுத்த ரெண்டு என்ன அப்படின்னு சொன்னா இன்பம் துன்பம் முதல் ரெண்டு எது செல்வம் வறுமை அடுத்த ரெண்டு இன்பம் துன்பம் அடுத்த ரெண்டு உயர்வு தாழ்வு உயர்வு தாழ்வு செல்வம் வறுமை இன்பம் துன்பம் உயர்வு தாழ்வு இவைதான் நாம் வாழ்க்கையில் பெறக்கூடிய அனுபவங்கள் இந்த ஆறும் அறிவிலேயே விதிக்கப்பட்டவை ஒரு ஆன்மா ஒரு பிறவியை பெறும்போது ஒரு பிறவியை பிறக்கும் போது அறிவிலேயே விதிக்கப்பட்டவை அப்போதைக்கு அப்போது வந்து ஏற்படுபவை அல்ல ஆனால் அப்படிதான் காணம் காட்சி அப்படிதான் அப்பப்போ வரும் அப்படின்னா ஆனா உண்மையில் எப்படி ஒரு ஆன்மா பெறக்கூடிய செல்வ வறுமைகளும் அடையக்கூடிய இன்ப துன்பங்களும் அதனால் ஏற்படக்கூடிய உயர்வு தாழ்வுகளும் அப்போதைக்கு அப்போது வருவன அல்ல அப்போதைக்கு அப்போது வருவன அல்ல அப்ப எப்படி இருப்பன அறிவிலேயே இது ரொம்ப பெரிய கருத்தா இருக்கு இது ஒருவேளை உங்க சொந்த கருத்தா இருக்குமோ இல்ல நம்ம சித்தாந்த சாஸ்திரத்துல உள்ள கருத்து தானா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா வேறு இழவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு ஆறும் உன் கருவுட்பட்டது சுயாந்தியா வேறு இழவு வேறுதான் செல்வம் இழவுகள் வறுமை அதான் முதல்ல செல்வ வறுமை சொன்னேன் அது எழுதிட்டீங்க அடுத்தது இன்பம் பிணி இன்பம் இன்பம்னே இருக்கு பிணி என்பதுங்க துன்பத்தை குறிக்கிறது பிணின்னா பொதுவா நோயெல்லாம் சொல்லுவோம் ஆனா நோய்கிற சொல்லு என்ன டிசீஸையும் குறிக்கும் துன்பத்தை குறிக்கும் இடம் நோக்கி நாம பொருள் கொள்ள வேண்டும் நோய் நாடி நோய் முதல் நாடி அந்த இடத்துல டிசீஸ் ஒரு வியாதி உடம்புக்கு வந்தா அந்த வியாதியை ஆராயணும் அந்த வியாதிக்கு காரணம் என்ன ஆராயணும் அப்படின்னு தான் சொல்றாரு அந்த இடத்துல நோயின்னு சொல்றது வியாதி நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவா நோய் செய்யாமல் நோயின்மை வேண்டுபவர் அந்த குரல்ல நோய் என்பது துன்பம் பொருள் பிறருக்கு துன்பம் செய்தவர்கள் தாமும் துன்பத்தை அனுப்புவார்கள் எனவே ஒருவன் எனக்கு துன்பம் வேண்டாம்னு நினைச்சான்னா மற்றவனுக்கு துன்பம் செய்யாமல் இருக்கணும் அந்த இடத்துல நோய்கள் என்ன பொருள் துன்பம் ஆசிரியர் தொல்காப்பியர் ஒரு நூற்பாவிலே நோயும் இன்பமும் என்று சொல்லியிருக்கின்றார் துன்பமும் இன்பமும் சொல்ல வேண்டிய இடத்துல என்ன சொல்லியிருக்கிறார் நோயும் இன்பமும் சொல்லியிருக்கிறார் அதைத்தான் ஸ்ரீநாத சுவாமி காட்டார் பாத்தீங்கன்னா சொல்ற நோயும் இன்பமும் சொல்லியிருக்கார் அப்ப நோயினா துன்பம்னு கொண்டு வருதா பிடினாலும் நோய் தானே அதனால இந்த பாட்டை பிடின்னு சொன்னது துன்பம் இன்பத்தை கூட சேர்ந்து சொல்லியிருக்கு இன்பம் பிடி அப்ப பிடிங்கிறது துன்பம் ஒன்றுக்கொன்று மறுதலை ஆப்போசிட்டாக குறிக்குவாரு வேறு அதுக்கு ஆப்போசிட்டா இழவு செல்வம் வறுமை அப்ப இன்பம் சொன்னா அதுக்கு ஆப்போசிட்டா துன்பம் தான் சொல்லணும் எனவே பிடிங்கிறது துன்பம் அடுத்தது மூப்பு சாப்பாடு மூப்பு என்பது வயதான மூத்து இருக்கிறாங்க சொல்ற மூத்த நிருப்பதிகம் உயர்வை குறிக்கிறது ஆகவே மூப்பு என்பது ஒரு மனிதன் அடையக்கூடிய உயர்வு சாத்தாடுனா மரணம் இப்ப மரணத்தை சொல்ல இல்லையா எனக்கு நான் எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்கல ஏமாற்றோட ஏமாற்றம் வந்து என்ன ஐயா வாழ்க்கை செத்தா வாழ்க்கை அப்படின்னு இருந்தும் இல்லாதவா அந்த இந்த வாழ்க்கை அப்ப அந்த மாதிரி பேச வச்சிருந்து பாத்தீங்களா அந்த தாழ்வு வந்து அதனால தாழ்வு தான் என்ன சொல்றார் சாத்தாடுங்கிறார் அதுக்கு நேர் பொருள் சாவு சாவுங்கிற பொருளுக்கு தாழ்வுங்கிற பொருள் மூப்புன்னா உயர்வு சாப்பாடுனா தாழ்வு இப்படி நுண்பொருளை உணர்ந்த தமக்கும் உணர்த்தியவர்கள் மாதவ சிவஞான சுவாமிகள் அதனாலதான் சொன்ன பேரு இழவு செல்வ வறுமை இன்பம் பிணி இன்ப துன்பம் முப்பு சாக்காடு உயர்வு தாழ்வு ஆறும் இந்த அமுவிரண்டு ஆறும் அப்போதைக்கு அப்போது வருபவை அல்ல முன் கருவுட்பட்டவை அன்மாவுக்கு அந்த பிறவியை கொடுக்கும் போது கருவிலேயே என்றார் உன் கடவுட்பட்டது ஆறுன்னு சொல்லியாச்சு ஆறுன்னு சொன்னா அது ஒருமையா பன்மையா இல்லையா இதுக்கு தொல்காப்பியா நன்னூலாம் படிக்க வேண்டியதில்லை ஆறுன்னு சொன்னா அது ஒருமையா பன்மையா பன்மை அப்ப ஆறும் முன் கருவுள் பட்டன இப்ப பல பேரை சொல்றதே இல்லை ஒருமை பன்மை பார்க்கறதே இல்லை விளையாடுறாங்க புத்தகங்கள்லையும் சரி ஊடகங்கள்லையும் சரி சும்மா நம்ம கலோக்கியா பேசுற பேச்சுல மட்டும்தான் பரவாயில்ல அதுவேதான் முறையான சந்தர்ப்பங்களையும் வருது ஊடகங்களை செய்தி வாசிக்கும் போதும் சரி ஒருமை பன்மைப்படி நிறைய வருது கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மக்களாகி நாம தான் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் பறந்ததுன்னு எழுதலாமா பறந்தனன்னா எழுதலாம் இங்கிலீஷ்ல ஏஆ இ ஆறு e, போட எடுத்து இஸ் போட்டுட்டா அது பெரிய பிழைன்னு எல்லாராலையும் உணரப்படும் தமிழ்ல அந்த மாதிரி ஒருமை பன்மை பிழைலாம் ஒரு பிழையாக எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க பெரிய சொன்னாங்க இது என்ன பிழைமா ஆறும் முன் கருவூர் பட்டதுன்னு படிக்கிற பாடல பாடல ஆறும் முன் கருவூர் பட்டண பட்டவை அப்படின்னு சொல்லணும் பட்டன என்றோ பட்டவை சொல்லணும் பட்டதுன்னு ஒருமையில சொல்லிட்டா அனுபவத்துக்கு வரும்போதுதான் செல்வம் வறுமைங்கிற பாகுபாடு அனுபவத்துக்கு வரும்போதுதான் இன்பம் துன்பங்கிற பாகுபாடு அனுபவத்துக்கு வரும்போதுதான் உயர்வு தரணுங்கிற பாகுபாடு தான் புலப்படும் கருவளை விதிக்கப்பட்டு கிடக்கும் போது இது ஆறு ஆறும் தனித்தனியா பாகுபட்டு இருக்காது எல்லாம் ஒன்னாதான் இருக்கும் அதான் ஆறும் உன் கருவுட்பட்டது என்று ஒருமையாக கூறினார் சுவிஞான் சுவாமி விளக்கம் அதான் சுவிஞான் சுவாமி ஒளியோட சிறப்பு ஒரு பயணமா இருக்கலாம் இப்ப இந்த கருத்தை கேட்ட உடனே முயற்சியே முழுவத காரணம் சொல்றவர்களாம் பாருங்கய்யா ஒருவன் அடையக்கூடிய செல்வ வறுமை இன்ப துன்பம் உயர்வு தாழ்வு இவை ஆறுமே கருவுள் பிரிக்கப்பட்டலாம் அப்ப முயற்சி இருக்கு பிரிக்கப்பட்டதான் அனுபவத்துக்கு வந்துருமே அதுக்கு முயற்சியே வேண்டாமே வாங்க என்று அருள் சொல்றார் அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும் அனுபவம்னா அங்க அனுபவத்தை குறிக்கிற அனுபவம் என்பது முயற்சிக்கு பிறகு கிடைக்கக்கூடியது ஆறுவயரால் அது முயற்சியை குறிக்கிறது என்னதான் கருவில விதிக்கப்பட்டிருந்தாலும் எனக்கு ஒரு இன்பம் கிடைக்கணும் இந்த காலத்துல ஒரு இன்பம் கிடைக்கணும்னு கருவில விதிக்கப்பட்டிருந்தா அந்த இன்பத்தை நாம் பெறுவதற்கு ஒரு முயற்சி செய்ய வேண்டியுள்ளது சரிதான் ஆகவே விதிக்கப்பட்ட விதிப்பயனை தான் முயற்சியின் மூலம் உயிர் பெறுகின்றது அந்த அளவு தான் முயற்சியினுடைய பங்களிப்பு முயற்சியோட ரோல் என்பது அவ்வளவுதான் நம்முடைய முயற்சியால் நடந்தது நாம பெருமிதம் கொள்றோம் நம்ம முயற்சியுடைய நிலை அவ்வளவுதான் ஏற்கனவே இறைவன் எதை விதித்தானோ அதை பெறுவதற்கு நம்ம முயற்சி துணை செய்யும் நாம அதுதான் பெறப்போகிறோம் நினைச்சு நம்ம முயற்சி செஞ்சு அதையே பெற்றாலும் பெறலாம் அல்லது இதை இப்படிப்பட்ட பெயர்களை பெற போகிறோம் நினைச்சு நம்ம முயற்சி செய்வோம் வேற மாதிரி ஒரு பெயர் நமக்கு கிடைக்கும் அதான் ஒன்றை நினைக்க அது ஒழிந்துட்டு ஒன்றாகும் என்றால் அவ்வையார் எப்படி எவ்வளவு ஞானி அன்றையாவது வரையும் வந்தையிலும் அப்படின்னு நடந்தாலும் நடக்கும் எதிர்பார்த்த என்ன எதிர்பார்ப்போட முயற்சி செஞ்சுமோ எதிர்பார்த்த பயனே கிடைச்சாலும் கிடைக்கும் வேற மாதிரி பயணம் கிடைக்கும் கொஞ்சம் கூட எதிர்பாராத ஒரு பயணம் வந்து கிடைக்கும் ஒன்றை நினையாத முன் வந்து நிற்பினும் நிற்போம் ஏன்னா எனையாளும் ஈசன் செயல்னார் நம்மை ஆளுகின்ற ஈசனா இருக்கிறான் ஏன்னா அவன் தான் விதிச்சிருக்கிறான் எந்த காலத்தில் என்ன பையன் உயிருக்கு கிடைக்கணும் விதிச்சிருக்கிறான் சும்மா விதிக்கிறேன் விருப்பம் இருக்கப்படி விதிக்கிறேன் அந்த உயிரின் முன்னை அறிந்து ஏராளமாக குவிந்து கிடக்கின்ற அந்த முன்னை ஒரு தொகுப்பை எடுத்துக்கொண்டு இந்த பிறவிக்கு இத்தனை வினைகளுக்கான பலன்களை இந்த அன்மா அனுபவிக்கட்டும் அப்படின்னு சங்கீதத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக தேர்ந்தெடுத்து அதுல இந்தந்த வினைகளுக்கு ஏற்ப அவன் நிபதமும் அடையட்டும் உயர்வு அடையட்டும் செல்வ வறுமை அடையட்டும் இருக்கிறார் அந்த விதிக்கப்பட்ட செல்வ வறுமைகளையும் விதிக்கப்பட்ட இன்ப துன்பங்களையும் விதிக்கப்பட்ட உயர்வு தாழ்வுகளையுமே ஒருவன் அடைய முடியும் அதே முயற்சி மூலம் அடைகிறான் சும்மா அடைய முடியாது முயற்சி மூலம் அடைகின்றான் அப்படியா நான் முயற்சியே செய்ய மாட்டேன் சார் நான் சும்மா இருப்பேன் அப்ப நான் விதிக்கப்பட்டதை அனுபவிக்காம இருந்தவர்களாம் இல்லையா ஏன்னா நீங்க முயற்சி மூலமா தான் விதிக்கப்பட்டதை அடையணும் நீங்க நான் முயற்சியே பண்ணல என்ன செய்வீங்க அப்படின்னா அந்த முயற்சி நடந்து விழும் அந்த முயற்சி அதான் ஆகூழால் போன்றும் அசைவின்மை ஆக்கம் தரக்கூடிய ஊழல் இருந்தால் ஒரு முயற்சி அவனுக்கு கண்டிப்பா நடக்கும் அவனே விரும்பாட்டாலும் ஏதாவது வழி நடக்கும் ஒருவன் படித்தது போதும் நினைப்பான் இல்லையா படிச்சது படித்தது போதையா கம்ப்யூட்டர் கோர்ஸ் போறேன் ஒரு டிப்ளமா போட்டு அதையும் படிச்சிருக்கிறேன் இருக்கிற குவாலிஃபிகேஷன் வச்சு அந்த கம்ப்யூட்டர்லயும் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கு ஏதாவது வேலையை பார்த்துக்கிறேன் கம்ப்யூட்டர் ஏதாவது டைப் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த ஹையர் ஸ்டடீஸுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு இன்னும் நீங்க என்ன அதை பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பெரியப்பாவாது சித்தப்பா யாராவது வருவாங்க ஆறு உடனே ஏறு காரில் ஏறுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கூட்டு போய் அப்ளிகேஷன் வாங்கி ஃபில்அப் பண்ணி காலேஜில் கொடுத்து இல்லையா அந்த இது உங்களுக்கு மெசேஜ் வரும் மெயில் வரும் வெளியாகுங்கன்றுவாங்க அந்த நேர சமயத்தில் சரி இவங்க கொள்ளைக்காக நம்ம போட்டோம் சேரவா போகிறோம்னு இருக்கோம் ஆனால் பல பேர் நண்பர்கள் சேர்ந்து இந்த போஸ்ட் படித்தாண்டா அவன் அந்த வேலை பார்க்கலாம் அப்படி இருக்கான் அப்படி இருக்கான் நீ அப்ளை பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லது நல்ல வேலை லாஸ்ட் டேட் விடாமல் நீ பண்ணலையே அவசியம் அதை படிமா இப்படி நாலு கருத்து காட்டினோடனே இவன் மனசு மாறும் இல்லையா வேற என்ன அந்த கோர்ஸ்ல போய் சேருவான் நல்ல எதிர்காலம் அந்த மூலமாக கிடைக்கும் அந்த முயற்சியே பண்ண மாட்டேன் அந்த கோர்ஸே படிக்க மாட்டேன்னு இருந்தா ஆனா படிக்கும்படியா சூழ்நிலை படிக்கும் போது கேட்பேன் என்ன வேண்டாம் சொல்லிட்டு இதெல்லாம் படிக்கவே மாட்டேன்னு சொன்னேன் என்னாச்சு இதெல்லாம் ஒரு சூழல் அப்படி ஆகிடுது அப்படின்னு என்னன்னா அந்த படிப்பை படிக்கணும் இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் படிக்கணும் அதுவே விதிக்கப்பட்டது அதுக்குரிய முயற்சியை செய்ய மாட்டேனாலும் விதிக்கப்பட்டிருந்தா அதுக்குரிய முயற்சியை செய்யக்கூடிய சூழல் வந்துவிடும் எத்தனை பேருக்கு காலில் இருக்கிறோம்னா எத்தனை பேருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம் நம்ம நடிச்ச மாதிரிலாம் இருக்க முடியுமா அந்த சூழலெல்லாம் முதல்வன் தான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் அவர்கள் மூலமா நமக்கு விதிப்பயனை அடைவதற்கு அவன் ஏற்பாடு பண்றான் உன் விதிப்பயனை உனக்கு தெரியாதப்பா எனக்கு தான் தெரியும் இந்த இடத்துல போய் உட்கார்ந்து போகணும் வார்த்தையினாலே கருவிலே விதிக்கப்பட்ட இந்த ஆரையும் எந்த ஆரையும் செல்வ வறுமை இன்பதுன்பம் உயர்வு தாழ்வு இந்த ஆரையும் தான் செய்கின்ற முயற்சி மூலம் அண்ணா பெறுகின்றது ஆனா ஆன்மா முயற்சி செய்யும் போது உண்மையிலே நடப்பது என்ன பயனை அந்த ஆன்மா பெறுவதற்காக சுவாமி தான் என்ன பண்றார் அந்த ஆன்மாவை அந்த விதி பயனை நோக்கி செலுத்துகிறார் இறைவன் செலுத்துகிறார் ஆன்மா அந்த அந்த வழியில சென்று அந்த பயனை பெறுகின்றான் ஆனா அந்த ஆன்மா அதை நினைக்கிறதா ஆன்மாவுக்கு தான் ஆன்மானும் தெரியாது தன்னை இறைவன் செலுத்துவதும் தெரியாது தான் உடம்போடு கூடி இருக்கிறோம் என்று தெரியாது உடம்பு தான் நான் மனித உடம்புனால நான் மனிதன் அவ்வளவுதான் மனிதனாகி நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு தன்னையும் அறியாமல் செலுத்துகின்ற தலைவனையும் அறியாமல் பெற்ற மனித உடலையே தான் நினைத்து நான் மனிதன் நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு அந்த உடலுக்கு வைத்த பேரே தன்னுடைய பேர் நினைச்சுட்டு நான் பேரை சொல்லி நான் பண்ணதுடா நான் அப்படித்தான் நான் பேரை சொல்லி பெற முடியலாம் அதான் தான் நான் பேசுகிறேன் இல்லையா இதுதான் என்ன ஆகுது நேர்வினையா ரொம்ப பெருமடிச்சாதான் மேல்வினை இல்லை நான் முயற்சி செய்கிறேன் நினைச்சாலே போதும் என்னால போய் முயற்சி செய்ய முடியும் மற்றவங்கள செய்ய முடியாதுன்னா அது செருப்போட கூடிய பெரிய வினையாயிரும் அப்படிலாம் இல்லாம நான் முயற்சி செய்கிறேன் இந்த பலனை பெறுகிறேன் அப்படின்னு இறைவன் நினைக்காம தன்னுடைய செயலா அதை நினைச்சிட்டாலே அது நேர்வினையாயிடும் இப்படி நினைச்சு நினைச்சு முந்தின பிறவிகள்ல பல வினைகள் செஞ்சிருக்கிறாங்க என்னன்னா முந்தின பிறவியில என்ன இதே மாதிரி இதே ஆறும் கருவில விதிக்கப்பட்டிருந்தது இந்த பிறவிக்கு எப்படி செல்வ வறுமை இன்ப துன்பம் உயர்வு தாழ்வு விதிக்கப்பட்டனவோ அது மாதிரி இதுக்கு முன்னாடி நாம எடுத்து வாழ்ந்த அந்த பிறவியிலையும் அதில் அனுபவிக்க வேண்டிய செல்வ வறுமை இன்ப துன்பம் உயர்வு தாழ்வு விதிக்கப்பட்டிருக்கோம் அந்த விதிக்கப்பட்ட ஆறையும் முயற்சி செய்து பெறும்போது நான் முயற்சி செய்கிறேன்னு தன்முனை போல முயற்சி செஞ்சு அந்த பலனை அனுபவிச்சு விருப்பவருக்கு போனார் அது மேல்வினையாச்சு போன பிறவியில மேல்வினையாச்சு போன அது செஞ்ச முயற்சியுடைய தன்மையை பொறுத்து தான் இந்த பிறவியில் அந்த ஆறு விதிக்கப்பட்டது இதை நீங்க அவசியம் புரியணும் இதான் இங்க முக்கியம் இந்த பிறவிக்கு எப்படி இந்த செல்வ வறுமை இன்ப துன்பம் உயர்வு தாழ்வு இந்த ஆறு விதிக்கப்பட்டப்போ இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நாம ஒரு பிறவி எடுத்து வாழ்ந்துருப்போமே அந்த பிறவியில அனுபவிச்சிருக்கும் இதே ஆறு விதிக்கப்பட்டிருக்கும் இல்லையா அப்போ இதுக்கு முந்தின பிறவியில நமக்கு விதிக்கப்பட்ட விதிப்பயன்களை நம்ம முயற்சி மூலமா அடைஞ்சிருப்போம் அந்த முயற்சி செய்யும் போது நான் முயற்சி செய்கிறேன் இல்லையா என்று நினைச்சு பண்ணுவோம் நம்முடைய வினைக்கு ஏற்ப அதுக்கு யாராவது ஒரு தடை பண்ணுவான் அவன் எனக்கு கேடு பண்ணுகிறான் வெறுப்பு கொள்வோம் இல்லையா இவன் உதவி செய்கிறான் அப்படின்னு அவங்கள நட்பு கொள்வோம் எல்லாம் தெரியலாம் ஆனா இதுக்கெல்லாம் காரணம் உண்மையை கேட்ப இறைவன் நம்மை நடத்துகிறான் அப்படின்னு நினைக்க மாட்டோம் நான் நான் அவன் இவன் சொல்லி இப்படி செருக்கை வளர்த்து முயற்சியின் மூலமாக நமக்கு விதிக்கப்பட்ட விதிப்பயனை போன வகையில நாம பெற்றோம் இப்ப போன வகையில நாம செய்த அந்த முயற்சிகள் எந்த முயற்சிகள் போன வகையில் நமக்கு விதிக்கப்பட்ட ஆலயம் அனுபவித்ததுக்காக நம்ம செய்த முயற்சிகள் இருக்க அந்த முயற்சிகளின் தன்மையை பொறுத்து அந்த முயற்சிகளின் குறை நிறைகள் குற்றம் குறைகள் சிறப்புகளை பொறுத்து தான் இந்த கல்விக்கு செல்வம் வறுமை விதிக்கப்பட்டிருக்கு இன்ப துன்பம் விதிக்கப்பட்டிருக்கு உயர்வு தரம் விதிக்கப்பட்டிருக்கு இந்த பிறவியில விதிக்கப்பட்ட செல்வ வறுமையை அடைவதற்கு இன்ப துன்பத்தை அடைவதற்கு நாம செய்யற முயற்சிகள் இருக்க இந்த முயற்சிகளுடைய நிலை குறைய கொடுத்து இந்த முயற்சிகளுடைய குணம் குற்றங்களை பொறுத்துதான் அடுத்த பிறவிக்கு இதே ஆறு விதிக்கப்படும் என்று உரையிலே சிவனா சுவாமிகள் தெரிவிக்கின்றார் அருள் சிவம் பாடலில் தெரிவிக்கின்றார் நடந்த பிறவியோடு நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு பிறவியிலும் ஆன்மாக்கள் முயற்சி செய்து தமக்கு விதிக்கப்பட்ட இந்த ஆறு படங்களையும் அதை மாறி மாறி அடைகின்றனர் ஆனால் செருப்புடன் அந்த முயற்சியை செய்வதனால் நான் செய்கிறேன் என்ற உணர்வு இருந்தாலே போதும் ஏன்னா உண்மை என்ன இறைவன் செய்விக்கின்றான் செலுத்துகிறான் இறைவன் செலுத்தி நாம இயங்குகிறோம் அப்படி நினைக்காமல் நாம் செய்கிறோம் என்று சொல்லி நினைப்பதனால் அது புதிய ஆகாமிய வினையாகும் இந்த ஆகாமிய வினையினுடைய நிறைகுறைகள் குற்றங்குறைகள் நன்மை தீமைகளை பொறுத்துதான் அடுத்த பிறவிக்கு ஆறும் விதிக்கப்படும் இந்த விதைக்கு விதிக்கப்பட்டவை போன பிறவியில் செய்த முயற்சிகள் தானே அதே மாதிரி இந்த பிறவியில் நாம விதிக்கப்பட்டவற்றை அனுபவிக்க செய்யும் முயற்சிகள் அடுத்த பிறவியில வந்து ஆறாக விதிக்கப்படும் அப்போ ஒரு சந்தேகம் கேட்டாங்க நம்ம முயற்சி எதுக்காக செய்யறோம் நமக்கு விதிக்கப்பட்ட பயனை அனுபவித்தான் செய்யும் அதுதான் நம்ம முயற்சியின் நோக்கம் ஒரு நோக்கத்துக்காக செய்யற முயற்சி எப்படி இன்னொரு பயனை தரும் அடுத்த வரைக்கும் ஆறாக விதிக்கப்படும் அப்ப சொன்னாங்க இந்த பிறவியில நமக்கு ஆறு விதிச்சிருக்காரு இன்ப துன்பம் ரெண்டு செல்வ ரெண்டு உயர்வு தாங்க ரெண்டு ஆறு விதிச்சிருக்காரு இந்த ஆறுக்கும் வரலாறு என்ன இந்த ஆறு எப்படி வந்தது போன பிறவியில செய்த முயற்சிகள் தான் இந்த ஆறா ஆயிரத்து நமக்கு விதி பயணம் விதிக்கப்பட்டிருக்கு அப்போ போன பிறவியில செஞ்ச முயற்சி இந்த பிறவிக்கு இந்த ஆறாக வந்து விதிக்கப்பட்டால் இந்த பிறவியில செய்த முயற்சி அடுத்த பிறவிக்கு செல்வம் வறுமையாகவும் உயர்வு தாகவும் இக்குதுமாகவும் இருக்கப்படதான செய்யும் இல்லையா அப்ப நம்ம செய்யற முயற்சி நமக்கு ரெண்டு விளைவுகளை ஏற்படுது இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க நாம செய்யற முயற்சி நமக்கு எத்தனை விளைவுகளை ஏற்படுத்துது நிறைய விளைவுகள் இல்லை இருபது விளைவுகளா கஷ்டப்படவே வேண்டாம் ரெண்டு விளைவுகளை தான் ஏற்படுது நம்ம செய்யற முயற்சி ரெண்டே ரெண்டு விளைவுகளை ஏற்படுது ஒரு விளைவை தான் ஏற்படுத்துது நம்ம நடத்திட்டு இருக்கோம் கூட ஒரு விளைவையும் ஏற்படுத்துதுன்னு அருள்ந்து சிவன் சொல்கிறார் எவ்வளவு பெரிய கருணையாளர் அருள்ந்து சிவன் இதை அவர் சொல்றதுன்னா நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா யாருக்கும் தெரியாது தெரியாதது குற்றம் அல்ல பெரிய அருளாளர்கள் தான் தெரியும் அவங்க தான் சொல்ல முடியும் என்ன அற்புதமா சொல்றாரு நாம செய்யற முயற்சி நமக்கு ரெண்டு விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்னன்னா ஒண்ணு இந்த பிறவியில நமக்கு விதிக்கப்பட்ட அந்த விதிப்பயனை பெறுவதற்கு அந்த முயற்சி துணை செய்து இது முயற்சி ஏற்படுத்த ஒரு விளைவு நாம் செய்யக்கூடிய இந்த பிறவியிலே நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் நமக்கு ரெண்டு விளைவுகளை ஏற்படுத்துகின்றது ஒன்று நாம் செய்கிற முயற்சி நமக்கு விதிக்கப்பட்ட நான் செய்கின்ற முயற்சி நம்முடைய விதிப்பயனை அது விதிக்கப்பட்ட பயனை இரண்டாவது அவன் செய்கின்ற முயற்சி அடுத்த பிறவியிலே பிறவியிலே விதிக்கப்படும் விதிக்கு காரணமாகின்றது நல்ல முயற்சி நல்ல முறையில அறநெறி ஆரம்பிச்சதுன்னா செல்வம் என்ற பயனாக விடப்படும் இன்பங்கிற பயனாக விதிக்கப்படும் உயர்வுங்கிற பயனா விதிக்கப்படும் நாம செய்யற முயற்சி மற்றவர்களுக்கு கேட்டு தரக்கூடிய ஒரு முயற்சியாக இருந்தால் நியாய தர்மங்களுக்கு மாறப்பட முயற்சியாக முயற்சியா இருந்தால் இந்த முயற்சி அடுத்த பிறவிக்கு வறுமை குடும்பம் தாழ்வு போன்ற விதிப்பயனாக விதி பாசிட்டிவா இருக்கும் மூணு நெகட்டிவ் பண்ணிருக்கு இல்லையா செல்வம் இன்பம் உயர்வு இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு வறுமை துன்பம் தாழ்ந்தமும் நெகட்டிவா இருக்கு செய்யக்கூடிய நல்வினை நல்வினை ஆகிய முயற்சி நல்வினை தான் நல்ல முயற்சி தீவினை தீய முயற்சி முயற்சி என்பதுதான் இந்த இதை நோக்கி நம்ம எழுதுவோம் நல்ல முயற்சி செய்ய அந்த முயற்சி பயனை பெறக்கூடிய காலம் உண்மை தீவினையில் பலனை அனுப்பக்கூடிய காலம் இருக்கிறது அப்ப நல்ல முயற்சி செய்தும் அவனுக்கு ஒரு தோல்வி தான் கிடைக்கும் அவன் அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதுக்காக ஒரே சோதனை வேண்டியதில்லை இது உண்மை தீவினையில் பலனை அனுபவிக்கும் காலம் அதனால் அது வருது தெரியது ஆனா இப்ப செஞ்ச முயற்சி பயனை தகவலோடு நின்று விடுவதில்லை இந்த முயற்சி கூட வீணா எப்படியோ சார் இந்த முயற்சி வீணா வீணா போகல அது அவன் முயற்சி ரெண்டு விளைவுகளை ஏற்படுத்தும் அதுக்கு தான் சொன்னேன் இந்த விதி பையனை அடைவதற்கும் அது உதவும் அடுத்த பிறவிக்குரிய விதியாகவும் அது மாறும் அடுத்த பிறவிக்காக விதிக்கப்படும் விதியாகவும் மாறும் என்ன இப்ப செய்ய முயற்சி நல்ல முயற்சியா இருக்கு இந்த பிறகு தோல்வி தந்திருக்கலாம் ஆனா முயற்சி நேர்மையான முயற்சி அப்ப அடுத்த பிறவிக்கு அது செல்வம் என்ற முறையிலே விதிக்கப்படும் உயர்வு என்ற முறையிலே விதிக்கப்படும் இன்பம் என்ற முறையிலே விதிக்கப்படும் எல்லா வளங்களையும் திருமணத்தில் வைக்கணும் என்ன சார் அடுத்த பிறவி அது இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு முறையில பேசிட்டு போயிடலாம் அது காரணம் நாம ஆன்மா கேட்டு கூட வராதுதான் நாம தான் நம்ம ஆன்மான உணர்ந்துக்கு பார்த்துக்கிறோம் பட்டியலுக்காக சொன்ன மாதிரி சிவத்தை உணரும் போது நம்ம ஆன்மானம் உணர்வோம் ஆனா நம்ம மூணாம் சூத்திரம் படிச்சிருக்கிறோம் உண்மை விளக்கம் படிச்சிருக்கிறோம் நம்ம ஆன்மான்னு கருத்தளவுல நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம ஞானாசிரியெல்லாம் சொல்றாங்க நம்ம ஆன்மா அப்ப நிச்சயமா இந்த கருவிக்கு அப்புறம் நம்ம இருப்போம் அப்போ நம்ம செய்யற புண்ணியங்கள் ஏதாவது பாக்கி பலன் கிடைக்காம பாக்கி இருந்ததுன்னா கண்டிப்பா அதுதான் ஏற்ப காலம்னு சுவாமி விஷயம் அவங்க எடுக்க முடிவு தவறா இருந்திருக்கு இப்ப நம்ம இடம் தான் தெரியாம நாம சாதிக்கலாம் இந்த கவலை எனக்கு இப்ப கணிஞ்சான் சுவாமினா அடுத்த வரை அப்படின்னு சொன்னா நாம எடுக்க முடிவு எத்தனை தடவை நமக்கு தவறா போயிருக்குது அடடா இப்படி நினைச்சுக்கலாமோ இப்ப நம்ம விட அவருக்கு தான் தெரியும் சரி இந்த பயனுக்கெல்லாம் இந்த இமையினை பயன்பெறுவது பொருத்தம் இல்லை அறுவை பயனை கருவனாம் ஆன்மா இதுக்கு முன்னாடி ஒரு உடம்பு இருந்தோம் அடுத்த பேர் ஒரு உடம்போடு இருக்கும் அந்த உமையர் பாவனை நம்ம கைவிட மாட்டான் பிறவியை கண்டிப்பா கொடுப்பான் அப்படின்னு நம்மள அதுதான் பக்தி விசுவாசம் என்று ஒரு குழந்தைகள் குழந்தைகள் பிறந்துட்டே இருக்காங்க அவங்க என்ன புதுசாம பிறந்தாங்க பிறகுறாங்க ஏற்கனவே பிறந்து வாழ்ந்து மறைந்தவர்கள் தான் திரும்ப பிறகுறாங்க குழந்தை பிறகு எல்லாம் பழைய அனுபவத்தின் தொடர்ச்சி ஒருமைக்கன் தான் கேட்ட கல்வி ஒருவருக்கு எழுவையும் ஏமா புடைத்து திருக்குறளை சொல்லுத ஆகவே அந்த கற்ற கலை தொடர்ந்து வரும் சொல்றாங்க அது போல செய்த கல்வெனிக்கு பயன் இப்ப வராட்டாலும் பின்னாடி வரும் அடுத்த பிறவிக்கு அது செல்வமாகவும் இன்பமாகவும் உயர்வாகவும் விதிக்கப்படும் ஆகவே நாம் செய்கின்ற முயற்சி ரெண்டு விளைவுகளை ஏற்படுத்துகிறது இம்மையில் விதிக்கப்பட்ட பயனை பெறுவதற்கும் உதவுகிறது மறுமையில் நமக்கு அது அந்த ஆறில் ஒன்றாக விதிக்கப்படுகிறது அருமையாக சொன்னார் அப்போ ஒரு முயற்சியே எப்படியா ரெண்டு பலனை தரும் இம்மை இம்மையில் விதிக்கப்பட்ட விதிப்பயனை தருவதுங்க அடுத்த பிறவிக்கும் அடுத்த பிறவிக்கும் விதியாக விதிக்கப்படும் சொல்றீங்களேன் அது எப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் நுட்பமான விஷயம் இது இதை எவ்வளவு எளிமையா சாப்பிட்டா பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் என்னன்னா ஒருவன் பழம் சாப்பிடுகிறான் மாம்பழ சீசன் மாம்பழம் சாப்பிடணும் மாம்பழம் சாப்பிடுறான் அந்த மாம்பழம் சாப்பிடும் போது அப்போதைக்கு அந்த மாம்பழத்தை சாப்பிட்ட பலனை பெறுகிறான் அவன் சாப்பிட்ட பழமானது அப்போதைக்கு அவனுக்கு சுவையை பெறுகின்றது மேலும் அந்த பழத்தினுடைய இலையானது அடுத்து ஒரு மரம் உடைத்து இன்னொரு பழம் தோன்றுவதற்கு காரணமாகின்றது அந்த பணம் வந்து பாருங்க ரெண்டு வகையில பயன்படுது அது மாதிரி நம்ம முயற்சி ரெண்டு வகையில பயன்படுது அந்த பணம் வந்து அப்போதைக்கு உணவா பயன்படுது சாப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த பணத்தினுடைய விதை அடுத்த ஒரு மரம் உடைத்து இன்னும் பணம் பணங்கள் உருவாவதற்கு காரணமாகின்றது அதுபோல இந்த பிறவையே விதிக்கப்பட்ட அனுபவிக்க முயற்சி செய்கிறேன் முயற்சியின் மூலம் இந்த பிறவி அமைக்கப்பட்டதையும் பெறுவேன் ஆனா அந்த முயற்சியின் தன்மையை பொறுத்து அடுத்த பிறவிக்கு எனக்கு ஒரு இன்பமோ துன்பமோ விதிக்கப்படுது நல்ல முயற்சியா இருந்ததுன்னா இன்பம் விதிக்கப்படும் செய்ய முயற்சியா இருந்தா துன்பம் விதிக்கப்படும் இன்பம் விதிக்கப்பட்டா அதுக்கு காரணமான செல்வம் உயர்வுலாம் வந்து ஓடிடும் துன்பம் விதிக்கப்பட்டா அதுக்கு காரணமா வறுமை தாண்டு ஓடிடும் இன்ப துன்பம் அதுதான் முக்கியம் எப்படி அந்த படமானது அப்போதைக்கு உணவுமாகவும் அப்போதைக்கு உணவாகவும் ஒரு படமானது ஒரு உடனே சாப்பிடப்படுகின்ற படமானது அப்போதைக்கு உணவாகவும் அடுத்த ஒரு மர மரத்தை தருவதாகவும் இருக்கிறதோ அதுபோலத்தான் இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற முயற்சிகள் நல்வினை தீவினைகள் ஆகிய முயற்சிகள் எல்லாம் அப்போதைக்கு விதிக்கப்பட்ட விதி பயனையும் பெற்று தருகின்றன அடுத்த விளைவிக்கூடிய இன்ப துன்பங்களாகவும் விதிக்கப்படுகின்றன மேலைக்கு வித்துமாகி விளைந்தவை உணவுமாகி விளைந்தவை ஞானத்து விளைந்தவை உலகத்திலே விளைந்தவை இல்லையா உணவுமாகி மேலைக்கு வித்துமாகி ஞானத்து விளைந்தவை உணவுமாகி மேலைக்கு வித்துமாகி வருமா போல நான் செய்யும் வினைகள் எல்லாம் ஏறத்தான் படமாதிரியின் இதமது இதமகிதங்கற்கெல்லாம் மூலத்ததாகி என்றும் வந்திடும் உறமையோடேன்னு அழகு தமிழ் கவிதையா சொல்லியிருக்கிறார் கவிதை இன்பத்தை ரசிக்கலாம் வாழ்க்கையின் உண்மையை புரிந்து கொள்ளலாம் நாம் செய்யும் வினைகள் எல்லாம் வினைகள் சொல்றது முயற்சி முயற்சி தான் நல்வினை தீவினை நல்ல மரும முயற்சி செஞ்சா நல்வினை நேர்மையான உயர முயற்சி செஞ்சா நல்வினை நேர்மை இல்லாமல் முயற்சி செஞ்சா எனவே நாம் செய்யக்கூடிய அந்த முயற்சி எல்லாம் அப்போதைக்கு பணம் வந்து அப்போதைக்கு உணவாவது போல நாம செய்யற முயற்சி எல்லாம் அப்போதைக்கு விதிப்பயனை பெற்றுத்தரும் அந்த பணம் அடுத்த ஒரு வாரத்துக்கு வித்தாவது போல அந்த முயற்சி வந்து அடுத்த துன்பமாகவோ விதிக்கப்படும் தெரியாம சுவாமிகள் ஒரே பார்த்தாங்க நாம் செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் வினை பயனை பெற்றுதரும் விதி விதி பயனை பெற்றுதரும் அடுத்த பிறவிக்கும் வித்தாகவும் சொன்னாங்க நாம் செய்யும் முயற்சி எல்லாம் இருக்கு பாக்கல அந்த இடத்துக்கு ஒரே இருக்கிறாங்க நாம் செய்யும் முயற்சி எல்லாம் நாம் என்ற உணர்வோடு செய்யும் முயற்சி எல்லாம் சுவாமி ஒரே பார்க்க நாம் செய்யும் முயற்சி எல்லாம் என்ன ஒரே சொல்லுங்க ஆமா நாம் செய்யும் முயற்சி எல்லாம் தான் எழுதுறாங்க சுவாமி என்ன எழுதுறாங்க நாம் செய்யும் முயற்சி எல்லாமே நாம் என்ற உணர்வோடு செய்யப்படும் நம்மை செலுத்துகின்ற தலைவனாகிய பெருமானை மறந்துவிட்டு நாம் செய்கிறோம் நாம் என்ற உணர்வோடு செய்யப்படும் முயற்சி எல்லாம் அடுத்த பிறகு இதாகும் அந்த நான்கிற உணர்வு இல்லாம சிவன் செயல் என்ற உணர்வோடு செய்யப்படும் முயற்சி எல்லாம் அடுத்த பிறவிக்கு வித்தாகா வித்தாகாது அதுதான் விஷயம் அதுதான் வினைகள் எல்லாம் நான் என்ற உணர்வோடு செய்யும் வினைகள் ஏன்னா இதை கேட்ட மாற்றத்துல எப்படி இந்த வினை பந்தத்திலிருந்து விடுபடுவதே நமக்கு தெரியாம கிடைக்குண்டா என்னையா இது ஒரு நல்வினை தீவினைன்னு செஞ்சா அது இன்ப துன்ப பலனை தருவது மட்டுமல்ல அந்த இன்ப துன்பத்தை அனுபவிக்க செய்யும் முயற்சியே வந்து மேல் நாமே செய்கிறோம் என்று நினைக்காமல் நாம் கருவியாக இருந்து செய்கின்றோம் கர்த்தாவாக இருந்தவன் இயக்குகிறான் என்று அந்த முயற்சியை அவன் திருவடிக்கு அர்ப்பணித்து விட்டால் அந்த முயற்சி அந்த இம்மை பலனை பெற்று தருமே ஒழிய அடுத்த பிறவிக்கு பித்தாகாது நாம் செய்யும் வினைகள் எல்லாம் என்பதில் நாம் என்ற உணர்வோடு செய்யும் வினைகள் தான் சுவாமி இருக்கிற உரைக்கு நாம எல்லைக்கு கடன்பட்டு நன்றினையை எடுத்துக்காட்டாக சொல்லி சொல்வார்கள் ஒருவர் தானம் செய்கின்றார் நல்ல தர்மங்கள் செய்கின்றார் தானம் செய்கின்றார் அதை மற்றொருவர் பெறுகின்றார் ஒருவர் ஒரு பொருளை தானம் செய்கின்றார் அதை மற்றவர் பெறுகின்றார் இப்ப என்னெல்லாம் இருக்கீங்க தானம் செய்பவர் தானம் செய்யப்பட்ட பொருள் அதை பெற்றவர் அந்த தானமாகிய நல்வினை இத்தனையும் இருக்கு இல்லையா நான் தானம் செய்தவர் தானம் செய்யப்பட்ட பொருள் அந்த தானத்தை பெற்றவர் அந்த தானமாகிய தொழில் இந்த செயல் இந்த புண்ணிய செயல் நானும் இருக்கு இந்த நாளுமே ஒரு காலத்தில் அழிவுள்ளன தானம் செய்யப்பட்ட பொருள் அது அனுபவிக்கப்பட்ட பிறவோ அல்லது தேய்மானம் அடைந்த பிறவோ அது அழிந்துவிடும் தானம் செய்பவரும் தானத்தை பெறுபவரும் அவரவர் ஆயுட்காலம் முடிவிலே இறந்து விடுவர் தானமாகிய செயலோ செய்து முடித்தவுடனேயே அது போய் போய்விடும் இப்படி இந்த நான்குமே இந்த தானத்தை தானத்தின் தொடர்பான நான்குமே அழிந்து விடுகின்றன இப்படி எத்தனையோ பேர் எத்தனையோ பேருக்கு தானம் செய்யறாங்க இப்படி தானம் செய்தவரும் பெற்றவரும் தானம் செய்யப்பட்ட பொருளும் அந்த தானமாகிய செயலும் இந்த நான்குமே அழிந்து விட்டாலும் இதனை தம் திருவுள்ளத்தில் கொண்டு இந்த தானமாகிய புண்ணியத்திற்கு தக்கதொரு பிறவியை தந்து அந்த பிறவியை தக்கதொரு காலத்தின் சூழல் ஏற்படுத்தி அது நேதி தத்துவத்தின் மூலமாக இந்த தானத்தை இந்த ஆன்மா செய்திருக்கிறது அதற்கு இப்படிப்பட்ட பலனை இந்த ஆன்மா பெறணும்னு சொல்லி வலுவாமல் பயன்படுகிறானே அப்படி கூட்டாவிட்டால் யாருக்கு எந்த பயன்தான் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது நாம் செய்கின்றோம் நம் முயற்சியால் பயன்பெற்றோம் என்று சொல்வது என்ன முறை என்று அனுமதி சிவம் கேட்கிறார் ஆகவே நான் நாம் செய்கிறோம்னு உணர்வு கொள்ள போது அந்த உணர்வு தவறான உற உணர்வு என்று அதை திருத்திக் கொள்ள வாய்ப்பாகத்தான் இன்னொரு கருவி கொடுக்கின்றார் ஆனா ஆன்மாக்கள் பக்குவம் பெறுவது அரிதாக இருப்பதனால் அடுத்தவர்களிடம் நாம் என்ற உணர்வே கொள்கின்றன இப்படியே அதனால்தான் தொடர்கின்றது இந்த வினை தொடர்பிலிருந்து நீங்கிக் கொள்வதற்கு உபாயத்தை எப்படி ஸ்ரீராம சுவாமிகள் காட்டுறாங்க பாருங்க குறிப்பா அருள் சிவம் காட்டாத அதன் உள்ளீட்டை காட்டி நமக்கு ஸ்ரீராம சுவாமிகள் நாம் செய்யும் தான் அருள் சிவன் சொன்னார் நாம் இன்னும் உணர்வோடு செய்ய நினைக்கிறேன் சொல்றேன் ஏன்னா நான் ஒருவருக்கு தானம் செய்யறேன்னா தானம் செய் என்பது ஈசன் எனக்கிட்ட உத்தரவு என்னை ஒரு கருவியாக கொண்ட ஒருவருக்கு ஒரு வளம் கிடைக்கணும் ஒரு பொருள் கிடைக்கணும்னு அவருக்கு நல்லூர் இருக்கு என் என் மூலமா அது கிடைக்கும்னு இருக்குது அதுக்கேற்ற மனநிலையை எனக்கு உருவாகும் மாதிரி சூழல்லாம் எனக்கு உருவாக்குறார் அவர் மேல ஒரு ஈடுபாடு ஒரு நன்மதிப்பு ஏற்படுற மாதிரி ஒரு சூழல் உருவாகுது அப்ப சுவாமி என்ன நினைக்கிறாங்க இந்த பொருள் இன்னாருமா இன்னாருக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைக்கும் போது ஐயனை கொண்டு பெருமான் தான் அந்த ஆனத்தை செய்கின்றார் செய்து ஈசன் இடுபணி ஈசன் உங்கள் இவை நாம் செய்தால் இந்த அடி இவை நாம் செய்தால் வாடுவது பணிகள் இவற்றை நாம் செய்கிறோம் என்ற உணர்வோடு தன்முனைப்போடு செய்தார் இவற்றை நாம் என்ற முனைப்போடு செய்தார் அப்பதான் இந்த தானம் வந்து மேற்கொண்டு நமக்கோடு பெருகின்றது நல்ல பெருகி தான் பெறும் எல்லாம் புண்ணியம் தான் ஆனா இந்த தானம் வேணும் இதை நாம கருவியானது பண்ணோம் பெருமான் தான் பண்ண வச்சா நினைச்சா ஞானமும் ஈடுபடுமே கிடைக்கும் எது உயர்ந்த பலன் ஒரு நல்ல பிறவியை பெறுவது சிறந்ததா அல்லது ஞானத்தை ஈடுபற்றி பெறுவது சிறந்ததா ஈடுபற்றி அதனாலதான் வெறுமன நன்மையை செய்வதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அதை சிவ நன்மையாக ஆக்கி ஒரே ஒரு இடத்துலதான் வித்தியாசம் தன்னை கற்பதாக நினைத்து நல்வினை செய்தால் அது நல்வினை சித்தாந்தபடி சொன்னா பசு நல்வினை தன்னை கடுமையாகவும் தன்னை செலுத்துகின்ற கர்த்தா சிவபெருமான் அவன் என்னை கடுமையாக கொண்டு இந்த புண்ணியத்தை செய்ய வச்சான்னு நினைச்சிட்டான்னா அப்போ அது சிவ நல்வினை சிவ புண்ணியம் இல்லையா அது நமக்கு பிறவியை தராது நமக்கு சாலோகம் கைலாயப்பிறவை வாழக்கூடிய கருத்தை தந்தது சிவபுண்ணியங்களை அது செய்ய சிவபுண்ணியங்களை அளவை கொடுத்தது சிவபுண்ணியம் செய்தாலே மறுபடியும் மறுபடியும் சைவனாக தான் பிறக்கும் மேலும் மேலும் சிவமுனி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படி நிறைய சிவமுனிகள் செய்த பிறகு சிவலோக பேரு சாலோகம்னு சொல்லக்கூடிய கைலாய வாழ்வு கிடைக்கும் ஆகவே இப்படி இருந்து விடுபட்டு இந்த பிறவியிலிருந்து உயிர்வதற்காக மார்க்கத்தை காட்டுகின்றார்கள் ஒரு ஆன்மா நல்லது செய்து கெட்டது செய்து சரி செஞ்சுட்டு போட்டோம்னு இறைவன் இருக்க வேண்டியதானே இறைவன் ஏன் அந்த நல்வினையை புண்ணியமாக பதிய வைக்கிறான் பாவமா பதிய வைக்கிறான் ஏன் பதிய வைக்கிறான்